தலம் திருவீழிமிழலை திருச்சிற்றம்பலம் துன்று கொன்றை நஞ்சடையதே தூய கண்டம் நஞ்சடையதே கன்றின்மான் இட கையதே கல்லின்மானிட கையதே என்றோமேரோவது இடபமே என்னிடை பலி இடபமே நின்று தும்மிழலை உள்ளுமே நீரனை சிறிதும் உள்ளுமே ஓதிவாயதும் மறைகளே உரைப்பதும் பல மறைகளே பாதி கொண்டதோ மாதையே பணிகின்றேன் மிகு மாதையே காது சேர்கனள் குழையரே காதலர்கனவு குழையரே விதிவாய் மிகு வேதியா மிழலை மேவிய வேதியா பாடுகின்ற பண் தாரமே பக்தரன் பண்டாரமே சூடுகின்றது மத்தமே தொழுத என்னை உன் மத்தமே நீடு செய்வதுந்தக்கதே நின்னரை திகழ் தக்கதே நாடு சேர் மிழலையூருமே நாகம் நஞ்சழலையூருமே கட்டுகின்ற கழல் நாகமே காய்ததும் மதனன் ஆகமே இட்டமாவதிசை பாடலே இசைந்த நூலினமர் பாடலே கொட்டுவான் முழவம் வாணனே குலாய சீர்மிழலை வாணனே நட்டமாடுவது சந்திகே நானுய்தற்கிரவு சந்தியே ஓவிலாதிடோ கரணமே ஒன்னோமென்னோடை கரணமே ஏவு சேர்வு நின் நாணையே அருளி நின்ன போற்றானையே பாவியாதுரை மெய்யிலே பயின்ற நின்னடி மெய்யிலே மேவினான் நான் வீரர் கண்ணனே மிழலை மேயமோ கண்ணனே வாய்ந்த மேனி ஏறி வண்ணமே மகிழ்ந்து பாடுவது வண்ணமே காய்ந்து வீழ்ந்தவன் காலனே கடுநடஞ்செய்யோ காலனே போந்த தெம்மேடை ஏகவிலே உம்மிடை கழ்வர் இரவிலே எய்த தும்மிழலை என்பதே விரும்பியே அணிவ தென்பதே அப்பியன்ற கண்ணயனுமே அமரர் கோமகனு அயனுமே ஒப்பிலன்றமரர் தருவதே ஒன்கையாலமரர் தருபதே மெய்ப்பயின்றவர் ஏரோக்கையே மிழலையூரும தீர்க்கையே செப்போமின் நெருது இமேயுமே சேர்வும கேருதுமேயுமே தானவ கோலம் விளக்கியே தாரகை செல்ல விளக்கியே வானடர்த்த கையிலாயமே வந்துமே ஓகையே லாயமே தானேடுத்தவல்லரக்கனே தடமூடி திரளரக்கனே மேனடை செல்ல விருப்பனே மிழலை நற்பதி விருப்பனே காயமே கதோரு பன்றியே கலந்த நின்ன ஊரோ பன்றியே ஏயவே பூவே மயங்கவே இருவர் தாமயங்கவே தூயமே தேரல் அக்கண்டனே தோன்றி நின்ற மணி கண்டனே மேயபி தூயில் விலகண்ண மிழலை மேவிய விலகண கஞ்சியே கோலவு கையரே கலக்கமாரமணர் கையரே அஞ்சபாதிலருள் செய்ய நீ அணைந்திடும் பரிசு செய்ய நீ வஞ்சனே வரவோ வல்லையே மதித்தேனை சேரேதும் வல்லையே வரு வித்தக மிழலை சேரும் வீரல் வித்தக மேய செஞ்சடையின் அப்பனே மிழலை மேவிய அப்பனே ஏயோ மாசைய விருப்பனே இசைந்த வாசைய விருப்பனே காயவர் கஷம் பந்தனே காழிஞான சம்பந்தனே வாயுரை தமிழ் பத்துமே வல்லவர் கோமிவை பத்துமே சுவாமி வீதி அழகர் அம்பாள் அழகு முலை அம்மை திருச்சிற்றம்பலம்